தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி உந்தமனை வாசல் தேடி தேடி உழலாதே உந்தை வீதை ஏறாமல் போக மங்கையர்கள் காதல் சித்தனகு சீகு தாரத்தோடு நடமாடும் செஞ்சிய கால்விசாரத்தோகை துங்ககாது கோ செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டருபகார சேவக்கார முடியிலே அஞ்சலி செய்வோர்கள் கேயக்கார ஒன்றுருவையேவும் பேரைக்கார அந்த பெருவான ரூபக்கார சமரை மாயும் மாயத்தார செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே